கோடலின் உருவம் கொண்ட உணருணலம் உருதி குழம்பி அழக்கூறுகிறாள் குடவாய் மீளவன் மகனை மெய்மை கொடக் கருதி மேலை அமரல் பதிமிக்கு வெகுண்டு வரா அழகன் மேகவை கல்லுடுகால் பொழியா கருதி காளிகள் காப்பவனே ஆளகனக் கொருகா